కొనవెయ్యా కొనద కూడా కొనవెయ్యా కొనద కూడా కొనవెయ్యా కొనద కూడా కొట్టిరి పైలోడని ఆజ కొట్టిరి పైలోడని ఆజ పోదు పోదు மகாமயக்காரி மறைவாதவாரி மகாமயக்காரி உன்னதை என்னை தெய்வத்திரு உன்னை உன்னதை என்னை தெய்வத்திரு உன்னை உன்னதை என்னை தெய்வம் திரு உன்னை விட்டு பயலோடனி விட்டு பயலோடனி விட்டு பயலோடனி தெரியுமடாலில் மகாமயக்காரி மறைவாதவாரி மகா வடி செய்யாத வடி போது வடி செய்யாத வடி போத வந்தான் செய்வேலடி வேலடி செய்வேலடி நன்றி செய்வேலடி உண்டு வந்தான் நன்றி வேலடி கேடு வருத்தப்படாதே மகாமயக்காரி மறையாதவாடி மகாமயக்காரி அடி அடிமக்கண்ண சதாரம் அடியனின் மனோதாரம் அது அருமைதாரம் அருவன் மனோதாரம் அனகன் விடுந்தரத்தான் அங்கனொதுந்த நிறம் திலாத்தான் தான் அதபில்லாத்தான் காந்திரத தில்லாத்தான் தான் அதபில்லாத்தான் காந்திரத தில்லாத்தான் தான் அடிப்பில இடைக்கும் கீழ்விட்ட குண்டலுக்கு ನಡೆಯು ಹಿಡಿದ ಗುಂಡಲಿಸು ನೀ ನಿನ್ನ ಕೈಲ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಕಣ್ಣು ಬರಿಸುದಡಿ ನನ್ನ ನಾನ ನಾನ ನರನ ನಾನ ನಾನ ನಡಿ ನನ್ನ ನಾನ ನಾನ ನನ್ನ ನಾನ ನಾನ ನಡಿ ನನ್ನ ನಾನ ನಾನ ನನ್ನ ಅತಿ ಮರ ಮಾಲೆ ನನ್ನ மரமானேன் அசினியின் பிஞ்சானேன் நட்டி வரும் பெண்களுக்கு முத்து தரம் நானே திலா தான் தான் கழ திலா தான் தான்